அம்பாறை மாவட்டத்தில் செழிப்பாக இருந்த பிரதேசங்கள் தற்போது காலநிலை மாற்றங்களால் வறட்சியாக காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தில் உள்ள பல குளங்களில் நீர்மட்டம் மிக குறைந்து காணப்படுவதுடன் இங்குள்ள மிக பெரிய குளமான டி எஸ் சேரநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டமும் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்த பெட்டக நிகழ்ச்சியை தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் சில்மியா விவசாயத்திற்கான நீர் குறைவடைந்து வருவதன் காரணமாக விவசாயிகள் இதற்கு எவ்வாறு முகம் கொடுக்கப் போகின்றார்கள் என நாம் கண்டறிய முனைந்தோம் மழைநீரை சேமித்து வைப்பதன் மூலமாக பயிற்செய்கை செய்யலாம் என கமத்தொழில் அத்தியட்சகர் கூறினார் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை நாம் செயல் நடத்தியிருக்கிறோம் ஏனென்றால் இப்படி நீர்மட்டம் குறைந்து கொண்டு சென்றால் பயிற்செய்கைக்கு கஷ்டமாக இருக்கும் எனவே நீர் தொட்டிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு கொடுக்க எற்றி வைத்துள்ளோம் நீர் பற்றிய மக்களின் திட்டங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என அம்பாறை நீர்ப்பாசன பொறியியலாளர் கர்ணாரத்ன தெரிவித்தார் நாம் வாய்க்காலின் நீரை திறந்துவிடும் போது வயலுக்கு வந்தபின் மீண்டும் அது வாய்க்காலுக்கு தான் போகின்றது அளவுக்கு நீர் வந்தபின் அதை மூடிவிட்டால் போதிய அளவு உபயோகிக்கலாம் நெற்பயிற்சிகை மட்டுமன்றி ஏனைய பயிற்சிகைகளுக்கும் குறைந்த நீரை உபயோகித்து நெற்பயிற்சிகை முறை பற்றி நாம் எவ்வாறு உபயோகிக்கலாம் என்பதனையும் கேட்டு அறிய நன்னுவர விவசாய திணைக்களத்தின் நீர்வளங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப விவசாய உதவி பணிப்பாளர் ஆர் என் விஜயசேகரவை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்தியாவில் ஐநூறு மில்லிமீட்டர் மழை வருடந்தோறும் பெய்து வருகின்றது இந்த மழை நீரை பயன்படுத்தி அங்குள்ள மக்கள் கிடைத்த மழையை சேமித்து விவசாயத்தை மிகவும் திறம்பட செய்து வருகின்றார்கள் மரக்கறி பல வகைகள் மேலும் நெச்சிகை போன்றவற்றை கூட இந்த மழைநீரை பயன்படுத்தி செய்து வருகின்றார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நீர் பற்றாக்குறையானது விவசாயிகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகின்றது எனவே அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல செயற்திட்டத்தை அமைத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது அனைவரதும் கருத்தாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்